சிவமயம் திருச்சிற்றம்பலம் சீர்காழி தத்துவநாதர் அருளி செய்த உண்மை நெறி விளக்கம் தசகாரியம் தத்வரூபம் தரிசனம் சுத்தி மண்முதர் சிவமதீராம் வடிவு காண்பதுவே ரூபம் மண்முதர் சிவமதீராம் மலஜடம் என்றல் காட்சி மண்முதர் சிவமதீராம் வகைதனில் தான் நீலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதமன்றே ஆத்மரூபம் தரிசனம் சுத்தி பாயிருள் நீங்கி ஞானம் தனை காண்டலாத்மரூபம் நீயும் நின் செயலொன்றின்றி நிற்றலே தரிசனந்தான் போயிவன் தன்மை கெட்டு பொருளிற் பொயங்கு தோன்றா தாய்விடில் ஆத்ம சுத்தி அருள் நூலின் விதித்தவரே சிவரூபம் எவ்வடிவுகளும் தானாம் எழிற்பறை வடிவதாகி கவ்விய மலர்த்தான்மாவை கருதியே பொடுக்கியாக்கே பல்வ மீண்டகல பண்ணி பாரிப்பனுருவனென்றே செவ்வையே உயிருட்காண்டல் சிவரூபமாகும் அன்றே சிவதரிசனம் பறையூர் ஏரில் யான் ஏனதொன்றர நின்றதடியாம் பார்ப்பிடமெங்கும் சிவமாய் தோன்றலது மோகமாம் உரையிறந்த சுகமதுவே முடியாகும் என்றங்கு உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறொன்றின்றே தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையில் நின்றழுந்தா தற்புதத்தினாகும் தெரிவறிய பரமானந்தத்தில் சேர்தல் சிவனுண்மை தரிசனமாய் செப்பும் நூலே சிவயோகம் எப்பொருள் வந்துற்றீடீனம் அப்பொருளை பார்த்தெங்கு எய்தும் உயிர்த்தனை கண்டே உயிர்க்கு மேலாம் ஒப்பிலருள் கண்டு சீவ துண்மையை கண்டு உற்றதெலமதனாலே பற்றியி நோக்கே தப்பினை செய்வதுவும் அதுவே நினைப்பும் அது தானே தரும் உணர்வும் புசிப்பும் அது தானே ஆகும் எப்பொருளும் அசைவில்லை என அந்த பொருளோடு இயைவதுவே சிவயோகம் எனும் இறைவன் மொழியே சிவபோகம் பாதகங்கள் செய்திடினும் கொலை களவு கள்ளு பயின்றிடினும் நெறியல்லா நெறி பயிற்றி வரினும் சாதி நெறி தப்பிடினோ தவறுகள் வந்திடினம் தனக்கென ஓர் செயலற்று தானதுவாய் நேர்கில் நாதனிவனுடலுயிராய் உண்டுறங்கி நடந்து நானாபோகங்களையோ தானாக செய்து பேதமர நின்றீவனை தானாக்கி வீடவன் பெருகு சிவபோகமேன பேசு நெறியீதோவே பாயிரம் எண்ணும் அருள் நூல் எளிது நறிவாருக்கு உண்மை நெறி விளக்கோ ஓதி நான் வண்ணமில்லா காழி தத்துவனார் தாளே புனைந்தரோளம் நண்பாய तत्तु वनादन्